நல்ல வேலை அருணகிரநாதர் நீ முருகா நீ இங்கேயோ திருச்செந்தூர்லயும் திருவாவின்குடியிலையும் இருக்கிற நீங்களா நான் இங்கேயோ இல்லை திருவண்ணாமலையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் நீ எங்க இன்னொரு பாட்டு கூட சோமேஸ்வரர் முதுமணியன்பா நீ எங்காய் நான் இங்காய் நான் இங்காய் நீ எங்காய் நாட்டமர நின்றதற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனி நான் இங்கே இருந்துக்கிட்டு நீ எங்கே இருந்துக்கிட்டு போது எதுவும் என்னப்பா நம்ம பண்ண போகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அல்லவா இன்பம் இந்த அது போல அங்கே நீ வேறனாது இருக்க முருகா நீ எங்கேயோ திருச்செந்தூர்லேயும் நீ வந்து பழனிலையும் இருந்து நான் எங்கேயோ மயிலாடுதுறையில் இருந்து என்னையா பிரயோஜனம் நான் வேறனாது இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் ஒரு ஆள் வந்து சொன்னார் வாரியார் திருப்போல் இப்ப திருவள் பேச அதையே இல்லாம போச்சு யார் பேசுற அவர் தான் திருப்பூல் பேசிட்டு இருந்த அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும் திருவண்ணாமலைக்கு வந்தாங்கன்னா திருப்பரங்குன்ற திருப்போல்னு தலைப்பு கொடுங்க படிச்சுட்டு வட்டும் இல்லை வேணாம் நீ கொடுங்க சஷ்டி ஆறு நாள் வைக்கிறது இன்னைக்கு திருப்பரங்குன்ற திருப்போல் ஒருத்தர் நாளைக்கு திருச்செந்தூர் திருப்பூர் ஒரு இடத்துலையும் கொடுக்கல இந்த மாதிரி நாம கொடுக்கணும் தலைப்பு அப்ப நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா திருடமருதல் திருடமருதத்திற்கு திருவிடைமுழுதும் திருக்கோள் மட்டுமே கொடுத்தாலே நாலு மணி நேரம் பேசணும் அவ்வளோ நீளமானது பெரிய திருக்கோள் அது அருகனுனி பணியனைய என்று இதெல்லாம் வாரியார் கொடுத்து தான் பேசினேன் என்ன என்ன படித்தோம் என்ன என்ன பேதம் கடுத்து அதான் இடை வந்து தோன்றி இந்த மண்ணுலகத்தில் பெருமான் எழுந்தருளி வந்து பேதம் கெடுத்து என்ன பேதம் நீ வேறு நான் வேறு என்றில்லாத பேதம் கடத்து பேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறியவல்லார் எம்பிரான் ஆவாரே இல்ல இப்படி எல்லாம் பெருமான் செய்கின்ற அருளை அறிகின்றவர்கள் யார் அவரெல்லாம் என்னுடைய தலைவனாக நான் கொள்ளுகிறேன் பூவலர் கொண்டையம் மாலை மார்பன் போருகிர் வன்புலி கொன்ற வீரன் மாது நல்லாளுமை மங்கை பங்கன் வன்பொழில் சூழ்ந்து தென் பெருந்துரைக்கோன் ஏதில் பெரும்போல் எங்கள் ஈசன் இருங்கடல்வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல்புணரும் உருவறிவார் எம்பிரான் ஆவாரே பூவலர் கொன்றை கொன்றை எம்மாலை பெருமான் வந்து கொன்றை மாலை ரொம்ப எப்போ அணிந்திருப்பான் அது அவனுக்கு கொண்டை பூச்சுடையவன் என்ற பெரும் போர் உயிர் வன்பொலி கொண்ட வீரன் புலியை கொன்றவன் எத்தனையோ அறிஞ்சல் அதுல புலியும் அழைக்கொண்டது ஒரு அறிஞ்சல் வென்ற மாது நல்லாளுமை பங்கன் எப்பவுமே அம்மையோடு இருப்பான் வன்பொடில் சூழ் தென் பெருந்துரைக்கோன் அருமையா திருப்பெருந்துறையில் எழுந்துள்ளிருந்து அருள் செய்கின்றவன் ஏதில் பெரும்புகழ் எங்கள் ஈசன் அவனுடைய புகழ் இருக்கே அது உண்மையான பெரும்புகழ்னர் திருவள்ளுவர் பொருள் செயற்புகழ்னர் பொருள் செயற்புகழ் எந்த குரல்ல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொழு புரிந்தார் மாற்று அங்கேதான் ஒரே உருளம் சொல்றாரு பொருள் சேர் பொருள் அப்போ அவருடைய பொருள்தான் பொருள் சேர் பொருள் பொருள் சேர் பொருள்னா விளங்காது தமிழனுக்கு ஏன் பொருள்ங்கிறது அருமையான தமிழ் தமிழனுக்கு விளங்காது அர்த்தமுள்ள புகழ் அப்படின்னா விளங்கும் அர்த்தமுள்ள புகழ் அப்படின்னு சொன்னா விளங்கும் <laughs> அதுதான் பொருள் சேர் புகழ்னு அர்த்தம் இல்லை என்ன அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த எழுதினார யாரு கண்ணதாசன் இல்லை அர்த்தமுள்ள இந்து மதம் ஏது பொருள் சேர் இந்து மதம் எழுதினா தவறா போச்சுமா நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டுமேங்கிறேன் மடப்பைய என்னைக்கு தான் தமிழும் புரிஞ்சுக்கிறது அர்த்தம்ங்கிறது வட சொல் பொருள்ங்கிறது அருமையான தமிழ் சொல் பொருள் சேர்த்த இந்து மதம் பொருள் புரியும் இந்து மதம் என்று போட்ட தெரியும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொன்னாதான் விளங்குது என்னமோ தமிழ் வந்து இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் அறிஞர்கள் தம் வழியில இழுக்கணுமே தவிர அறிஞர்கள் வந்து மனித வழியில போடக்கூடாது அப்பதான் கொஞ்சமா வரும் பத்து பத்து பேரா வரட்டுமே அர்த்தங்கிறது பொருள் தெரியக்கூடாதா அதான் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னார் எனவே அந்த மாதிரி ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் அப்படிப்பட்ட மிகுந்த பெரும் புகழையுடைய ஈசன் இருங்கடல்வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல்புணரும் உருவறிவார் இருங்கடல்வானிற்கு இதுதான் என்ன வரலாறுன்னு பார்க்கணும் நான் அடுத்தரம் சொல்றேன் இல்ல இந்த அதாவது கடல்ல இருக்கிற அந்த வானர்களுக்கு ஓவிய மங்கையர் தோல்புணரும் உருவறிவாருங்கிறார் அதனால அதை என்னங்கிறத பார்த்து சொல்லுவோம் ஏன்னா கடாபெல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வரலாறு அதுல அமைந்திருக்குது அமைந்திருக்குது எம்பிரானாவாரே வெள்ளை நீரணியம் பெருமான் பெருமான் திருநீரணிவாரம் சரி இப்ப நாம் அணிவது அவன் அடைவதற்காக அவன் அணிவது எதற்கு அதுக்கு ஒரு இடம் சொல்லியிருப்பேனே ஒரே இடம் தான் இருக்குது நாமெல்லாம் திருநீர் அடைகிறோம் அவன் அடையிறதுக்கு பெருமான் எதுக்கு அணியிறான் இதுல இருக்கு அந்த வரி ஞாபகமாவல்ல திருக்கோவையாறுல தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை உயிரலுக்கு உற்ற ஏதங்கள் நீங்க தானணியரான நாமெல்லாம் நமக்கு இருக்கிற தீங்கு நீங்க நம்ம அணியறோம் ஆனா பெருமான் உயிரிழாய நமக்கு ஊற்ற தீங்கு நீங்க அணியறான் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே இந்த சின்ன குழந்தை சின்ன குழந்தையா இருந்து பால் கொடுக்குறாங்களே தாய்மார்கள் ஏதுன்னு அதுக்கு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க பத்தியமா இருப்பாங்க இவங்க பத்தியமா இருப்பாங்க இல்லைங்களா ஏன் சில விதத்தில் மருந்து இவங்க சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்ட மருந்து அந்த தாய்ப்பாலா வர அந்த பிள்ளை குடிச்சு சரியா போடும் அப்போ தாய்க்கு அந்த எண்ணம் இருக்குல்ல தான் பிள்ளைக்கு விட்டுற நோய் நீங்க தான் சாப்பிடுதில்ல அது போல பெருமான் நம் பிள்ளையாகிய நாமெல்லாம் அல்ல ஆமா வினைகட நீரணி நீரல அம்பலவன் நம்முடைய இந்த வினை நீங்க அவன் தான் அணிகிறான் திருநீற்றை இது மாதிரி சொன்னது திருக்குவேரில் தான் பன்னெண்டு திருமுறையும் வேற எங்கேயும் தெரியல பார்க்கணும் இந்த எண்ணத்தோட இப்படிலாம் போகிற போக்கில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க என்ன பண்ணுறது இல்லை என்ன பையன் பையன் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் இப்போ எலிமெண்ட் ஸ்கூலில் ஒன்றும் பையங்களாம் கேட்க மாட்டாங்க ஹை ஸ்கூலில் மாட்டாங்க காலேஜில் அப்படி இல்லை எல்லாம் மீசம் முளைச்ச குழந்தைகள் அதனால் அவங்கெல்லாம் சில இதில் ஐயா இது விளங்கலையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன எனக்கு விளங்கலையான்னு உங்களுக்கு சேர் அதுக்கப்புறம் நீங்கள் அவனோட உட்காந்துருக்க சேரணும்னு உங்களுக்கு போடும்போது அவனை விட ஏதோ உங்களுக்கு ஏதோ இருக்குன்னு தெரியுதுல்ல இருந்தால் சொல்லுங்க இல்லைன்னா இறங்கிடுங்க அது மாதிரி சிவம் பாருங்க எனவே ஓவியமங்க இது பூ வெள்ளை நீரணியம் பெருமான் அப்போ நாமெல்லாம் அணிவது அவனை அடைய அவன் நம்முடைய வினி நீங்க தானடை அணிகிறான் அணிகிறான் இப்படி தூ நீரணியம் பெருமான் ஜோதி மகேந்திரநாதன் ஒளி பொறிந்திருக்கும்படியான மகேந்திரனத்தில் இருக்கும்படியான தலைவன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தேவர் தொழும் பதம் தேவர்களும் தொழும்படியான திருவடி அந்த திருவடியை நாமும் வணங்கும்படியாக எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறான் தென்னன் பெருந்துரை நம்ம நாட்டவன் தான் திருப்பெருந்துரை இருப்பவன் ஆளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்துருக கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரானாவாரி பெருந்துரை ஆளி ஆளினன பெருந்துரையை ஆளுகின்றவன் என்ற அர்த்தம் அப்ப திருப்பெருந்துரைக்கு உரியவனாக இருக்கின்றவன் அப்படிப்பட்ட பெருமான் எனக்கு என்ன செய்தானோ அநேகமா பெருந்துரை ஆளி என்று சொன்னது இங்கதான் பெருந்துரை பெருமான் பெருந்துரை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பெருந்துரையை ஆளுகின்றவன் அதான் ஆடி இந்த லீனா பொண்ணும் ஆமா பள்ளம் வெள்ளம் கள்ளம் அந்த லானா பொண்ணும் இந்த லீனாவோ அல்லது இந்த லீனா போட்டா இந்த இந்த சின்ன ஆடினா கடல் கடல் ஆகும் அதனால அந்த பொண்ணு அநேகமா திருவாசத்துல கூட இந்த பெருந்துரை ஆழி என்ற சொல்லால் அநேகமா இங்கதான் குறிக்கிறது இங்கதான் குறிக்கிறது பெருந்துரை பெருமான்ங்கிறது நிறைய வந்திருக்குது பெருந்துரை நாதன் வந்திருக்குது பெருந்துரையை ஆட்கொண்டிருப்பவன் என்று வந்திருக்கிறதா இங்கதான் பெருந்துரையாளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி தன்னுடைய திருவடியும் காட்டி கசிந்து உருக கேதம் கடுத்தன்னை ஆண்டருளும் கடப்பறிவார் ஆடி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி தன்னுடைய கருணையும் காட்டி தன்னுடைய திருவடியும் காட்டி கசிந்து உருக கேதம் கெடுத்தன்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் கேதம்னா துன்பம் துன்பமெல்லாம் நீங்கும்படியாக என்னை ஆட்கொண்டவர்களுடைய கிடப்பு கிடப்பறிவ கிடப்புன்னா அவர் இருக்கின்ற எழுந்துள்ள இருக்கின்ற இந்த கைலாயமலையை அறிவார் எம்பிரான் ஆவார் எனக்கு தலைவர் ஆவார் என்று சொன்ன இந்த கிடப்புன்னு அவர் இருக்கிற இடம்னு சொல்லலாம் கிடப்பு என்பதற்கு அவர் இது மாதிரி உயிரலை ஆட்கொள்ளுகின்ற திறன் அந்த திறத்தை அறிகின்றவர்கள் எவனுக்கு தலைவராக இருப்பார் என்று கூட சொல்லலாம் ரொம்ப அருவி அங்கனன் அமரர் பெம்மான் அங்கனன் அங்கனன் என்ன அர்த்தம் பெருமான் தான் ஆனா நேர் பொருள் அங்கனன் ஆமா அப்படின்னு சொல்லுது அது ரெண்டு பொழுது என்ன பொருள் அதுன்னு அங்கனன் அழகிய கண்ணோட்டம் உடையவன் அங்கனம் அது பல்லங்களும் கூட வந்திருக்குது அங்கனம் என்ன வந்த வந்து வந்து ஆட்கொண்டவர்களுக்கு முன்ன கூட வந்திருக்குது அதான் அங்க அழகிய கண்ணோட்டம் உடையவன் கண்ணோட்டம் என்ன கேட்டா கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம் கண்ணோட்டம்னா பரிவாக இருக்கிறது தமிழர்கள் தான் அப்படி ஆயிட்டோம் அந்த வடமொழி வந்த பிறகு வடமொழி வந்தா உடனே வடமொழியே இப்போ ஆங்கிலம் எல்லா ஆங்கிலமே இப்போ அடுத்தபடி வந்து மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்கு நாட்டிலேயோ தன்னுடைய தெலுங்கையோ தமிழ் மலையாளத்தை விட்டுருக்காங்களோ அதையோடு தான் கற்கிறாங்க இங்கே தான் தமிழையே விட்டு விட்டு கற்கிறேன் அங்கனன் அந்தனாய் அரைகோவி வீடர்களும் அங்கருணை வார்களிலேயே பாடுதுங்கான் அம்மா நாய் பார்த்தீங்களா பெண்ணை வந்திருக்குது அங்கனன் எங்கள் அமரர் வெம்மான் அடியார்க்கமுதன் அடியவர்களுக்கெல்லாம் அமுதம் போன்று வழங்குவனாம் அவனி வந்த எங்கள் பிரான் தனக்காக திருப்பெருந்துறையிலேயே வந்து ஆட்கொண்டவன் அவனின்னா தான் இருக்கிற உலகம் இந்த உலகத்துல வந்து ஆட்கொண்டான் இரும் பாசம் தீர இரும்னா என்னன்னா மிகன இது பெரியன்னு அர்த்தம் இந்த பாசம்ங்கிறது இருக்குது உயிரிழக்கூடிய பாசம் அது அப்படியே ரொம்ப அது அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரமே கடினப்படுறோம் பாசமெனும் தாடுருவி எங்க வருது இவருதான் பையவே கொடு போந்து பாசமெனும் தாழுருவி என்று சொன்னாரு நமக்கு இருக்க இந்த பாசம் என்பதனாலதான் இவ்வளவு பாடுபடும் அருமை அருமை பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நம்ம சொன்ன நிறைய இப்படி எல்லாம் அது அந்த இதுதான் பாசம் தீர இகபரமாயதோர் இன்பம் இகபரம்னா இகத்தெல்லாம் இம்மையே பயன் தருவது பரம்னா பின்னால இந்த உயிர் உயிர் மட்டும் அனுபவிப்பது இப்போ இகம்னா இந்த உயிர் இந்த உடம்போடு இருக்கும் போதே அனுபவிக்கிற இப்படி இகத்தும் தருகிறான் பரத்தும் பிறகும் தருகிறான் அப்படிப்பட்ட இகபரமாயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சதுரன் சங்கம் கவர்ந்து தன்னை ஒரு பெண்ணானாக வச்சுக்கிறார் பெண்ணாக வச்சா என்ன ஆகும் இது பெண்ணுடைய வலையெல்லாம் என்ன ஆகும் அப்படி தானா கொளுத்துடும் ஏன் தலைவன் கூட இருக்கும்போது அப்படியே எல்லாம் இறுக்கி இருக்கும் தலைவன் பிரிஞ்சு போனான்னா கை மெலிஞ்சு போகும் கை மெலிஞ்சு போனோன்னா வலையெல்லாம் தானாக கொடுத்துடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறேன் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் உண்ண வலை அப்படின்னா தலைவன் பிரியறது எனக்கு தெரியுமோ தெரியாத அப்படி இந்த வலையிலுக்கு தெரிஞ்சிடுது தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினம் முன்ன உணர்ந்தவளை நம்ம விட முன்ன உணர்ந்துட்டு இருக்கு <laughs> அது மாதிரி ஒன்னியும் காலுக்குள்ள குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறது திருவள்ளுவர் தான் <laughs> அருமையா <clears throat> பாருங்க இதுல சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தான் <laughs> இந்த நெஞ்சானது என்ன பண்ணுதுன்னு கேட்டா போய் போய் அங்கே தலைவன்கிட்டயே போச்சு மலேசியா போனவர் வரவே இல்லை நெஞ்சு அங்கே இருக்குது இந்த மாதிரி சமையல் பண்ணும்போதோ தப்பு ஏனம் தைக்கும் போதோ என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே எப்போ வராங்கன்னு தெரியலையே இப்போ ஒரு மூணு மாதத்தில் வரேன்னாங்க வருஷம் ஒன்றாச்சு வரலையே என்று அப்படியே இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த நெஞ்சு ஆனது போயிட்டுருக்கு இல்லைங்களா நெஞ்சு எங்கே இருக்குது மலேசியாவில் இருக்குது இங்கே கண் என்ன பாத்திரத்தை விளக்குது சரிங்களா ஆனால் அந்த கண் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் மனசில் அப்படியே அதை நினச்சிட்டு தலைவன் நினச்சிட்டுதுன்னா ஏன விளக்கெல்லாம் மறந்து போய் பார்த்துட்டு அப்போ தான் சொல்கிறான் ஏ நெஞ்சை இங்கே வாங்கினார் இதுதான் அவன் அவன் அவர்கிட்ட போடில்ல போகும்போது இந்த கண்ணை அழைச்சிட்டு போட ஏங்கி வச்சிரு கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே அவரை அவருக்கான பின்னும் எனக்கு காணல் விட்டு இந்த கண்ணு எங்கே இருக்கு இங்கே இருக்கிறனால அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் திங்குது நீ இதை போகும்போது நெஞ்சே நீ பொரியல மலேசியாவுக்கு போகும்போது இந்த கண்ணை அழைச்சிட்டு போட கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே ஏன் அப்படி சொல்றம்மா அப்படின்னு கேட்டா சரி அவர் காண என்னை தின்னும் திங்குது அவர் காணல இந்த மாதிரி எல்லாம் பேசிய அந்த அருமையான நாகரிக பேச்சு இருக்குது காதலில் நாகரிகம் எல்லாம் காமத்து பால் திருக்குறள்ல இருபத்தஞ்சு அதிகாரம் பாக்கி வச்சிருக்குல்ல அதுதான் அந்த இருபது அதான் படிக்கல அதுல படிச்சீங்கன்னா தெரியும் <laughs> அப்புறம் நெஞ்சானது சும்மா சும்மா போயிட்டு இருந்தது எங்க மலேசியாவிலேயே போயிட்டு இருந்தது அவர் சொன்னாரு இங்க நெஞ்சு இங்க வா அவர் நெஞ்சு இங்க வருதா இல்லை வந்து அவர் தான் வந்திருப்பாரு எப்ப அவர் நெஞ்சு அவர்கிட்ட இருக்க தவிர நீ ஏன் ஓடி ஓடி நிக்கிறேங்கிறேன் சொல்ல முடியல ஏய் அந்த வீட்டு பையன் நம்ம வரானாடா வரானா நீ ஏன் ஓடி ஓடி நிக்கிற என்ன முடியல இது இங்க அதான் இங்க அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் ஏன் அவர் நெஞ்சு இங்க நம்மகிட்ட வருதா வந்தா வந்திருப்பார் அவரு பள்ளிய அவர்கிட்ட இருக்குன்னு தெரியுதில்ல கண்ணா உனக்கு தெரியுதில்ல எவன் நெஞ்சே நீ எமக்காகாது நீ மட்டும் ஏன் ஓடி ஓடி நிக்கிற என் நெஞ்சம் கிட்ட இருக்கணும் எப்போ அவர் நெஞ்ச கிட்ட இருக்கோ நான் நெஞ்சம் கிட்ட இருக்கணும் இப்படியெல்லாம் <laughs> அல்ல அந்த ஒன்னையும் காலுக்குள்ள குண்டு செட்டில் குதிரை ஓட்டினதெல்லாம் ஒரே ஒருவன் திருவள்ளுவர் தான் அவர் இப்படி இந்த இம்மை இன்பத்தையும் பேசுவார் மறுமை இன்பத்தையும் பேசுவார் மறுமை இன்பம் உக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்படி துச்சில் இருந்த உயிருக்கு இப்படிதான் படிக்கணும் அந்த குரலை நான் அப்படிதான் படிச்சு என்னென்ன இந்த உயிருக்கு இன்னும் சொந்த வீடு வாங்கலையாட்டு இருக்குது பாவம் வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருக்குது என்ன பண்றது அப்படின்னு ஏனுங்க ஒரு குடிசையாவது போட்டு ஏன் நீங்க பாவம் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு யாரை கேட்குறா கேட்குறாரு தன்னுடைய உயிரையே கேட்குறாரு ஏண்டா ராஜா பெருவாய் கருவாய் தனிலேயே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடி தாய் இப்படி போயிட்டு இருக்கேடா உனக்குன்னு தனியா ஒரு தங்கரிடம் வச்சுக்கிறது இல்லை அது எது வீடு பேருன்னு இருக்கும் வீடு பேர் வீடு பேர்ட்டுக்கு போனா அப்புறம் வருவாரோ மீண்டு வர மாட்டாங்கல்ல பிறக்க மாட்டாங்கல்ல புக்கில் அமைந்தென்று கொள்ளோ இன்னும் உனக்கு தனியாக சொந்த வீடு நீ கட்டிக்கலையா இப்போ இந்த உயிர் எங்கே இருக்குனாரு நான் தான் இந்த உடம்பு வச்சிருக்கேன் ஆமாம் உடம்பு உனக்கு சொந்தமாக்கும் மூணு வயலுக்கு சொந்தம் யாரு வாத பித்தம் சிலேட்டுமோ அந்த மூணு பயலும் என்னைக்கு உனக்கு இடம் கொடுக்குறான்னு அது வரைக்கும் இருக்கான் அதில் வாதம் மிஞ்சினான்னா அம்மா அம்மா கால் வண்டிக்குது உயிர் போதும் உயிர் போதும் தலையை சுத்துச்சுன்னா பித்தம் இல்லைங்களா இது ரெண்டு இருந்ததுன்னா சுத்தம் அல்லதுங்க சிலேட்டம் வந்ததுன்னா ஐயா தந்தி கொடுத்துருங்க சீரியஸ் இல்ல இல்ல டைடு இதெல்லாம் வச்சு விளையாடினார சிவ சிவ போட்டோம் எனவே இப்படி எல்லாம் அங்கனன் எங்கள் அமரர் பெருமான் அடியார்க்கமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும் பாசம் தீர இந்த பெரிய பாசமானது நீங்க இகபரம் ஆயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து என்னுடைய வலையெல்லாம் கவர்ந்து ஏன்னா அவனை விட்டு பிரிந்திருப்பதுனால என் வலையெல்லாம் தானா கல்லுதான் வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி என்று திருப்பெருந்துரையை ஆண்டு கொண்டிருக்கிற பெருமான் அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை எறிவார் எம்பிரானாவாரி திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் மதுரைக்கும் சென்றார் அது அந்த மாதிரி இருக்கிற அந்த வரலாறெல்லாம் தெரிந்தவர்கள் எனக்கு தலைவனாவார் எதுக்கு மதுரைக்கு போனார் ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துரை ஆனா மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அதுக்காக போனேன் இந்த மாண்பு அமைச்சர் குதிரை வாங்கிட்டு வரல அதனால அங்க கிடக்கிற நாட்டில் இருக்கிற நரியெல்லாம் எடுத்து பிடிச்சி நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிவரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனி கொட்டிவிட்டர் சொன்ன அந்த அதனுடைய திருவாசிரியை எனவே இப்பெல்லாம் இருந்த மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த பகையறிவார் எம்பிரான் ஆவாரீம் மங்கையர் மல்கம் மதுரை சேர்ந்தேன்னு சொன்னார் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டா அங்க ஒரு மங்கைக்கு என்ன செய்தார் பிட்டுக்காக மண் சுமந்தார் <laughs> அதனால இது யாராவது எழுதினா பரிமையில் இருந்தார்னா எழுதிப்பார்னா பரிமையில் இருந்தார்னா மங்கையர் சூழ்ந்த மதுரை என்றால் பெருமானுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த பெருமாட்டி இருத்தலின் ஆமா அந்த அம்மா தானே பெற்றுக்கு மனசு வந்து அதுக்காக தானே ஒரு மனசு வந்தாரு எப்பா எனக்கு ஒரு ஆள் கிடைக்கல நீ போய் அடைப்பியானார் அடைக்கிறேன் பாட்டி கொஞ்சம் முன்ன பசியா இருக்கு பாட்டி கொடுங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க போய் இருந்தார் இப்படியெல்லாம் எனவே இவையெல்லாம் தெரிந்தவர் இந்த தலைவனாவார் என்று சொல்லி சொன்னார் அப்போ இங்கே திருவார்த்தை என்று சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமான் ஆட்பாலவர் கருளிய வகையெல்லாம் திருவார்த்தை ஆயிற்று ஆட்பால் அவர்களும் மாண்பும் அப்புறம் அருளும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க வேண்டா தாட்பால் நின்று வணங்கி வணங்கி கேட்கத்தக்கார் இவர் என்று சொன்னார் இதெல்லாம் ரொம்ப அருமையாக உரை எழுதினார் சேக்கிலர் சேக்கிலர் சேக்கிலர் உரை எழுதினாங்க என்ன தெரியுமா நிறைய உரை எழுதியிருக்காரு ஆமாம் பெரிய புராணத்தில் பல்வேறு பாடல்களுக்கு அப்படியே உரை கொட்டிருக்க காரண காரியத்தோடு சொல்லுவார் எனவே சேர்க்கிறார் நூலாசிரியர் மட்டுமன்று உரையாசிரியரும் ஆவர் என்று பேசுவோம் அப்படி தலைப்பு கொடுங்க ஆமினி மூலத்துக்கு தலைப்பு கொடுத்தா ஜெயிக்கிறார் ஒரு உரையாசிரியர் என்று கொடுங்க சரியா போகுது பாண்டியர்க்காகவே சொன்னார்ல எது சூழல் நோய் வெப்பு நோய் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே ஏன் பையனர் சொல்றீங்களா சொன்னதுதான் அவரு அருமையா நாகரிகமா சொல்வார் பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயிலும் நெடு மங்களனான் பாதுகாத்தும் ஆமா நீங்க பையன் வேகமா சொன்ன பாண்டி மன்னன் போனா மங்கையர்கரசியார் அது போடும் இல்ல அல்ல மாதேவியார் தமது பொறுப்பில் பயிலு நடு மங்கள நான் பாதுகாத்தும் எவ்வளவு மங்களமா சொல்ல பார்த்தீங்களா ஆமா ஆந்தகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அங்க ஒரு மாண்புமிகு இருக்குது யார் யார் நாம அவர் இருக்கும்போது என்ன சார் இவங்கெல்லாம் இருந்துமா பாண்டி மன்னன் இறந்து போனார் என்று அந்த அமைச்சருக்கு ஒரு கெடுதல் வரும் அதனால ஒரு பேர் கெட்ட பேர் வரும் அதில் ஆந்தகையார் குலச்சிறையார் அன்பராது ஆதலாலும் உடனே ஒரு பையன் கேட்டான் சரி இப்படிலாம் கருதும் போது அவருக்கு நோயே கொடுக்காம இருந்துடுறது அப்படின்னா மக்கு பயல வாடானார் அரசன்பால் அபராதம் உறுதலானும் தீங்கு செய்ததுக்கு தீங்கு தரணும் ஆனா அந்த தீங்கு அதனால மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது அதனால தீங்கு தர்றது வேண்டிதான் ஏன் தப்புல செஞ்சான் அதனால அரசன்பால் அபராதம் உருதலானும் அவன் போய் இது வரைக்கும் பாணி வழி வழியா இருந்த நல்ல பாண்டி நாடு நல்ல அருமையா பெருமான் மங்கையற்கரசி தன்னோட உமர்ந்த அங்கையற்கண்ணி தன்னோட உமர்ந்த ஆலவாயாக இருந்த மதுரையை போய் குட்டிச்சோராகிவிட்டான்ல அதனால அப்படி குட்டிச்சோராகனால அவனும் கொஞ்சம் நோயும் படணும் அதனால் அரசன்பால் அபராதம் உறுதலானும் சரி அபராதம்னா அபராதமே போட்டவன் சாகட்டுமே குப்பையில மீண்டு சிவநெறி அடையும் விதியினாலும் அவர் மீண்டும் இங்கே எப்படி வர்றாரு சிவநெறி அடைகின்றார் அதனால அந்த தீப்பினியை பையவே செல்க என்ற இந்த பையன்னு ஏன் சொன்னாருங்கிறது ஒரு பாட்டே சொன்னார் நல்ல சேக்கிடார் நூலாசிரியர் மட்டுமின்றி உரையாசிரியரும் ஆவர் அதே மதுரை பக்கம் தான் பையன் தான் நாம தான் மெதுவுங்கிறது நம்ம பக்கத்துல தான் மெது மெதுங்கிறது மெதுவா மெதுவாங்கிறது அவங்க நீங்க போனீங்கன்னா மதுரை போட்டீங்கனால நீங்க ஆமா சுக சுகநாத கோயிலுக்கு போயிட்டு இருந்தபோது நம்ம போனோம்னா ஐயா கொஞ்சம் பைய பைய வாங்க எனக்கு இதை சொல்ல வரும்போதெல்லாம் ஏன்னா அவரு ஞான சம்பந்தர் சீகாழி தான் மதுரையில இருந்து பாடினதுனால பைய வந்துட்டு பையன் அதனால என்ன தெரியுது நீங்க எந்த நாடு மாறுறீங்களோ அந்த நாட்டு மொழி வந்துடும் அர்த்தம் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில இருக்குது நீங்களே என்ன வே ஏ வே அப்படிம்பாங்க வேன்னு சொன்னா திருநெல்வேலி தமிழ் அது என்ன வே ரொம்ப உண்மையை காணா இப்போ பார்த்தாலும் அப்படின்னா என்னங்கன்னு அர்த்தம் என்ன என்ன வேங்கிற அப்படிங்க முடியாது எல்லாம் ஏன்னா அவங்க நாட்டு பழக்கம் தூத்துக்குடி சைவஸ்தான் சபை பழமையான சபை அந்த பக்கத்தில் இருக்கிற சைவஸ்தான் சபையில் பாண்டி நாட்டில் திருநெல்வேலியை விட முதிர்ந்த சபை தூத்துக்குடி சபை தான் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த போது அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நாள் என்ன பேசினாலும் பிடிக்காது வாக சங்கம் மங்கையர் மண் சாந்தினுடன் சதுரம் பெருந்துரை ஆளி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரி இங்க மங்கையர் மல்கும் என்று பொதுவையால் கூறினாரேனும் அவர் திருவுள்ளத்தில் யார் இருந்திருக்கும் அந்த பிட்டுக்கு ஆமா வந்தி பாட்டு அவர் ஒரு ஒரு ஒரு நொண்டி சிந்து ஒன்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க அது யார் பண்ணுன்னு தெரியல நாங்கள் நெட்டு பண்ணி வச்சுருந்தோம் அந்த இதில் இந்த இந்த பிட்டுக்கு மண் சுமந்ததை வச்சு போய் பாடுவார் சரிங்களா அதில் வரும்போது முதல்ல வாருங்கடா தம்பி மார்களா இந்த வானாமிர்தம் போல இருக்கும் வாங்கி பூசித்தால் கேளுமப்பா தம்பி யாரே இந்த உடல் கெட்டு இந்த கூலியாலை வந்த வீத பெருமான் சொல்றாராம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா கைலாயத்தில் இருந்தேன் இப்போ இந்த பிட்டு சுமக்கிறதுக்கு ஏன் வந்தேன் தெரியுமா என் தலையெழுத்துப்பா அதனால வந்தேன் அப்படின்னு ஒன்று செஞ்சேன்